بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما صدق الله العلي العظيم அல்லாஹின் நல்லடியார்களே வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தாலாவை பயந்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவா எனும் இறை கட்டளையை பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல சுபகானுபூவத்தாலா மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயம் நேரான வழியில் சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக காலத்துக்கு காலம் வேதங்களையும் சொப்புகளையும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு அருளி கொண்டே இருந்தான் இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது எங்களுடைய சமுதாயம் முகமது நபி சல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு ஜல்ல சுபஹானுவத்தாலா புனித குரானை எங்களுக்கு வேதமாக அல்லாஹு ஜல்ல சுபஹானுவத்தாலா தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே கடந்த பொதுவாக்களில் சூரத்துல் புர்கானுடைய சில விடயங்களை பார்த்து வந்தோம் இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இறுதியான கட்டங்களில் அந்த சூறாவுடைய இறுதி பகுதிகளில் அல்லாஹு ஜல்ல சுபஹானுடைய அடியார்கள் எவ்வாறுபட்ட பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல தெளிவான முறையிலே எங்களுக்கு கூறி காட்டி இருக்கின்றான் இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அல்லாஹுடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் எவ்வாறுபட்ட பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆரம்ப பண்பாக அல்லாஹு ஜல்ல வைபாதுர் ரஹ்மான் அந்த ஐபாத் என்ற வார்த்தையின் மூலம் நாங்கள் அல்லாஹுக்கு அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதை தெளிவாக எங்களுக்கு சித்தரித்து இருக்கின்றார் முதலாவது பண்பாக அல்லாவுடைய அடியார்களாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே நாங்கள் வல்லவன் அல்லாஹு சுபஹானுக்கு மாத்திரம் நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக எங்களுடைய முழு வாழ்வையும் அவனுடைய எண்ணத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு சுபஹானுவத்தாலா எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான் எனவேதான் இந்த ஆயத்திலே வருகின்ற ஐபாத் என்பது நாங்கள் அல்லாவுக்கு மாத்திரம்தான் அடிமைகளாக இருக்க வேண்டும் அந்த பண்பை தான் முதலாவதாக அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் தெளிவுபடுத்துகின்றான் இந்த உலகத்துக்கு வந்த அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களுடைய வேலையில் மிக முக்கியமான வேலையாக இருந்தது எதுவென்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் வல்லவன் அல்லாஹு தான் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது வேறு எந்த விடயங்களுக்கும் அடிமைப்பட வேண்டாம் அல்லாவுக்கு மாத்திரம்தான் அடிமையாக வாழ வேண்டும் என்பதை எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஈமான் உள்ளவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அல்லாவுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்கின்ற போதுதான் இந்த உலகத்திலே நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்பதை எல்லா அல்லாஹு சுபகானுவத்தாலா எங்களுக்கு திருமறையிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான் எனவே நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கின்ற போது இதனுடைய அடிப்படை இரண்டு விடயங்களாக இருக்கின்றது ஒன்று சலாம் அதாவது சாந்தியான மார்க்கம் நிம்மதியான மார்க்கம் இந்த மார்க்கத்தை எவர் பின்பற்றுகின்றாரோ இந்த மார்க்கத்துக்குள் எவர் உள்ளாகின்றாரோ இவருக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழுவார் என்ற கருத்தையும் அல்லாஹுஜல்ல சுபஹானுவத்தாலா எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அடுத்ததாக இரண்டாவதாக உபூதியத் அதுதான் அல்லாவுக்கு மாத்திரம் நாங்கள் அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது இதனால் தான் அல்லாஹுஜல்ல கூறுகின்றான் ஒமா கலத்துல் ஜின்ன வல்லின் மனித சமுதாயத்தையும் ஜின் வருத்தத்தினரையும் படைத்தது எதற்காக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்னை வணங்கி வாழ வேண்டும் எனக்கு அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் இந்த ஆயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அல்லாவின் அடிமைகள் தான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எல்லா கட்டங்களிலும் எல்லா வினாடிகளிலும் நாங்கள் அல்லாவை மறந்து வாழக்கூடாது என்னுடைய இறைவன் என்னுடைய எஜமான் என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் அவனுடைய அடிமையாக இருக்கின்றேன் அந்த அடிமைத்தனத்தை வெளியாக்கி வாழுகின்ற போது இந்த அடிமைத்தனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரியாக செவ்வனை நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹு சுபகானுவத்தாலா எங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய அருள்மிகு பார்வையை பார்க்கின்றான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றது அதற்கு மாற்றமாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய நிலவரங்கள் எங்களுடைய நிலைமைகள் இந்த உலக ஆசைகளுக்காக அடிமைப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பொருளாதாரத்திற்கும் நாங்கள் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதிலும் பெண்களுக்கு கட்டுப்பட்டும் அதே போல் நண்பர்களுக்கெல்லாம் இவ்வாறு நாங்கள் இவர்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவர்கள் சொல்வதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான விடயங்கள் இவர்கள் எங்களால் இவர்களால் சொல்லப்படுகின்றது அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் நாங்கள் கூறு கொண்டு அதை நாங்கள் செவ்வனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவைகளுக்கு மேலால் இவர்களுக்கெல்லாம் ஓர் இறைவன் இருக்கின்றான் அல்லாஹ் இருக்கின்றான் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையை நாங்கள் மறந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் காரணமாகத்தான் இன்று உலகளாவிய அடிப்படையிலே பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றோம் இதனால் தான் இன்றைய ஆய்வும் சொல்லுகின்றது இன்றைய மனித சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை எதுவென்று சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது என்னவே வாழ்வு என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை கருத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுகின்ற போதுதான் அல்லாஹு சுபகானுவத்தாலா எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாட்டுக்கு செழிப்பாக்கி வைக்கின்றான் என்பதை நாங்கள் மறந்து இன்றைய உலக ஆசைகளுக்கு பொருளாதாரத்துக்கும் எங்களுடைய சொத்து செல்வங்களுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனால் நாங்கள் பல விபரீதங்களை எங்கள் நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பொருளாதாரத்துக்கு அடிமைப்பட்டு சொத்து செல்வங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்த ஒரு ஒரு மனிதனை அல்லாஹு எங்களுக்கு தெளிவாக உதாரணமாக காட்டுகின்றான் காரூன் இருந்தான் அவன் என்ன செய்தான் அனைத்து பொருளாதாரங்களையும் சூடிக்கொண்டு அவன் சொத்து செல்வங்களை சம்பாதித்துக் கொண்டு இந்த சொத்து செல்வங்கள் எதனால் கிடைத்தது என்று கேட்டால் இது என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் என்னுடைய திறமையின் காரணமாகத்தான் இது எனக்கு கிடைத்தது இந்த உலகத்திலே நான் தான் அதாவது செல்வந்தக்காரன் என்பதை அல்லாவுடைய அடிமை என்பதை மறந்து அவனுடைய பேச்சை அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான் இதனால் அல்லாஹு சுபகானுகத்தாலா எந்த அளவுக்கு ஆக்கினான் என்று சொன்னால் அவனையும் அவன் கட்டிய அந்த மாலையையும் பூமி சுழி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹு சுபகானுவத்தாரா ஏற்படுத்தி இருக்கின்றான் எதன் காரணமாக என்று சொன்னால் படைத்த ரப்பு படைத்த இறைவன் அவனுக்கு அடிமையாக வாழாமல் சொத்து செல்வங்களுக்கு பொருளாதாரத்துக்கு அடிமையாக வாழ்ந்ததன் காரணமாக அல்லாஹு சுபகானுவத்தாரா இவ்வாறுபட்ட ஒரு ஏற்பாட்டை அவனுக்கு செய்து கொடுத்தான் எதனால் தான் கண்மணி நாயகம் செல்லம் செல்லம்வாவு அறிவு செல்லம் அவர்கள் கூட குறிப்பிடுகின்றார்கள் தைச அப்துத்திரகம் தீனார் தீனாருக்கும் திருகங்களுக்கும் அடிமைப்பட்டு வாழ்கின்றவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதை கண்மணி நாயகம் செல்லவாறு வளைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் வதுவா செய்திருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் இலட்சியமாக எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக வெறுமனே பொருளாதாரம் சொத்து செல்வங்களை தேடுவதுதான் என்பதாக இருக்கும் என்று சொன்னால் கண்மணி நாயகம் செல்லவாறு வளைவு செல்லும் அவர்கள் குறிப்பிட்ட அவர்கள் கேட்ட கேட்ட அந்த மதுவாவுக்கு நாங்கள் ஆளாகுவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை சொத்து செல்வங்கள் தான் இருக்கும் அந்த நோக்கம்தான் இருக்கும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேடுகின்ற நிம்மதி கிடைக்காது நாங்கள் அடைகின்ற சந்தோஷங்கள் எங்களுக்கு கிடைக்காது இம்மையிலும் நாளை மறுமையிலும் அது எங்களுக்கு கேடாகத்தான் அமையும் என்பதை சொல்லவாக அடைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக செய்திருக்கின்றார்கள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ செல்வந்தர்கள் எத்தனையோ மனிதர்கள் நிம்மதியை தேடிக்கொண்டு அங்கும் இங்குமாக அலைகின்றார்கள் கடற்கரைக்கு செல்கின்றார்கள் ஆற்றோரங்களுக்கு செல்கின்றார்கள் பூங்காவனங்களுக்கு செல்கின்றார்கள் இவ்வாறெல்லாம் ஒவ்வொரு இடமாக நிம்மதியை தேடி சந்தோஷமாக ஜொலியாக இருந்துவிட்டு வருவோம் என்று அவர்கள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமாக கண்மணி நாயகம் சொல்லம்பாவு அணிவு செல்லும் அவர்கள் எந்த அமைப்பிலே பின்பற்ற வேண்டும் எவ்வாறு செய்து காட்டு எவ்வாறு செய்து காட்டினார்களோ எவ்வாறு அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதனுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் எங்களுடைய நிம்மதி சந்தோஷம் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம் எனவேதான் இன்றைய மனிதர்களுடைய விடயங்களை பார்க்கின்ற போது மனிதர்களுடைய நிலைமைகளை பார்க்கின்ற போது உலக ஆசைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தான் மார்களை பார்க்கின்ற போது இவர்களுக்கு அல்லாஹு சுபகானுவத்தாரா பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான் எளிமை கொடுத்திருக்கின்றான் ஆனால் அவர்களுக்கு ஆசையை தேவையை கொடுக்கவில்லை மிருகங்களை பார்க்கின்ற போது அவைகளுக்கு ஆசையை கொடுத்திருக்கின்றான் ஆனால் அழிமை பகுத்தறிவை கொடுக்கவில்லை இரண்டு இவை இரண்டுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் மனிதர்களாக இருக்கின்றார்கள் இந்த மனிதர்களுக்கு பகுத்தறிவையும் கொடுத்திருக்கின்றான் எய்மையும் கொடுத்திருக்கின்றான் அதே போல் ஆசையையும் தேவைகளையும் கொடுத்திருக்கின்றான் இதன் காரணமாக இந்த ஆசையையும் இந்த பகுத்தறிவையும் சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல முறையில் சிந்தித்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் ஆதமுடைய மக்கள் எல்லாம் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றேன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இபுன் அப்பா ரதி அல்லா ஒன்று அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறுகையில் சொல்கின்றார்கள் இன்சான் மீனல் மலாய்கா மார்களை விட மனிதனை நாங்கள் அல்லாஹ் மிகுந்த உலகத்திலே உயர்த்து வைத்திருக்கின்றான் ஏனென்று சொன்னால் மார்களுக்கு வெறுமனே அறிவை மாத்திரம் கொடுத்திருக்கின்றான் ஆனால் இந்த மனிதர்களுக்கு இரண்டு விடயத்தையும் கொடுத்தும் இந்த மனிதன் சரியான முறையில் வாழ்வா வாழ்வான் என்று சொன்னால் இவன் தான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிக உயர்ந்த மனிதனாக மிக கண்ணியமான மனிதனாக இருக்கின்றான் என்பதை இபுன் அப்பாஸ் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு எங்களுடைய ஆசைகளை எங்களுடைய தேவைகளை இஸ்லாம் கூறும் அமைப்பில் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் மலாய்க்கா மார்களை விட இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலும் உயர்ந்தவர்கள் என்ற கருத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி வைக்க வேண்டும் எனவே நாங்கள் இன்று நாங்கள் உலக அடிப்படைகளுக்கு உலக ஆசா பாசங்களுக்கு நாங்கள் அடிமையாகி விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹு எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் எங்களுக்கு வேதனை வரும் என்று சொல்லுகின்றான் கூறுகின்றான் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அதே போன்று நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாதாரம் சொத்து செல்வங்களுக்கும் நீங்கள் எந்த வியாபாரத்தை நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்றீர்களோ அந்த வியாபாரத்திற்கும் நீங்கள் குடியிருக்கின்ற அந்த இருப்பிடங்களுக்கும் நீங்கள் அடிமையாகி விடுவோம் என்று சொன்னால் அல்லாவை விட அவனுடைய தூதர் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுடைய அவர்களை விட அந்த விடயங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு அவைகளுக்கு நாங்கள் அடிமையாகி விடுவோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றான் அல்லாஹுடைய வேதனை வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்பதை அல்லாஹு தாரா இந்த ஆயத்தின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான் எனவே நாங்கள் இன்றைய காலங்களிலே பார்க்கின்றோம் எங்களுடைய சொத்து செல்வங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் பள்ளியிலே அதான் சொல்லிவிட்டால் அல்லது ஏதோ ஒரு இஸ்லாமிய உடையத்துக்கு அழைக்கப்பட்டு விட்டால் மனைவி சொல்லுவாள் நீ அந்த இடத்துக்கு இப்போது போகாதீர்கள் கொஞ்சம் லேட்டாகி போங்கள் கொஞ்சம் தாமதம் தாமதமாகி போங்கள் என்று அந்த மனைவி கூற நாங்கள் அதற்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹு சுபகானுவத்தாரா எங்களுக்கு வேதனை வரும் என்பதை எச்சரிக்கை செய்திருக்கின்றான் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே இது மாத்திரமல்ல ஏனே எல்லா விடயங்களுக்கும் ஏனே எங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கும் நாங்கள் அல்லாவுடைய விடயத்தை முற்படுத்த வேண்டும் இஸ்லாம் சொல்லுகின்ற விடயத்தை முற்படுத்த வேண்டும் அதற்கெல்லாம் நாங்கள் அடிமையாகிவிடக் கூடாது இன்று நாங்கள் இன்னும் பார்க்க போனோம் என்று சொன்னால் இன்னும் தெளிவாக சொல்லுவோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹு சுபகானுவதாலா எங்களை தொழுமாறு ஏவி இருக்கின்றான் அதனை கடமையாக்கி இருக்கின்றான் இன்றே எங்களுடைய பெண்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது எங்களுடைய குழந்தைகளுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது எங்களுடைய மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது ஒவ்வொருவரும் சற்று சந்திப்போம் அன்றைய காலங்களில் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய எங்களுக்கு கீழால் இருக்கின்ற அந்த பொறுப்புதாரிகள் கூட ஒழுங்கான முறையில் தங்களுக்கு கீழால் இருக்கின்றவர்களை சரியான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றி பின்பற்றிய அடிப்படையில் வாழ வைப்பார்கள் ஆனால் இன்று அதற்கெல்லாம் மாற்றமாக எங்களுடைய பாவங்கள் அதிகரித்து விட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்று வீட்டிலே கட்டிலேயே தூங்கிக் கொண்டு கூட பாவங்கள் செய்யும் அளவுக்கு எங்களுடைய காலம் அதாவது காலம் முன்னேறி கொண்டிருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளிலே இருக்கின்றோம் இரா காலங்களிலே கட்டிலே தூங்குகின்றோம் அந்த அந்த நேரத்தில் கூட அல்லாஹு சுபகானுக்கு நாங்கள் மாறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்னென்ன விடயங்களே பேசிக் கொண்டிருக்கின்றோம் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய அடிமை என்பதை நாங்கள் மறந்தவர்களாக சினிமாக்களுக்கும் தொடர் நாடகங்களுக்கும் இவ்வாறுபட்ட விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிமைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய வீடுகளிலே பார்க்கின்றோம் எங்களுடைய பெண்மணிகள் இவர்களுக்கு நாடகம் நாடகத்துடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகையுடைய நேரம் கூட விளங்கவில்லை எத்தனை பேருக்கு தொழுகை இல்லை தொழுகையை கலா செய்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த நாடகத்துக்கு அடிமைப்பட்டு அந்த சினிமா படங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இந்த இவ்வாறு வாழ்க்கையை கழிப்பதன் காரணமாக எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய கிராமங்களில் எங்க நாங்கள் வசிக்கின்ற அந்த இடங்களில் எல்லாம் அல்லாவுடைய வேதனை வரும் என்பதை அல்லாஹுதல்ல சுபகானுவத்தாலா எங்களுக்கு எச்சரிக்கையாக செய்திருக்கின்றான் எனவே நாங்கள் இந்த விடயத்தில் மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் இன்று எங்களுடைய மாணவர்களை பார்க்கின்றோம் பாடசாலை விடுமுறை காலங்களாக இருக்கின்றது இந்த காலத்தில் எங்களுடைய மாணவர்களை சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது சினிமாக்களுக்கும் வேறு என்னென்ன விடயங்களுக்கெல்லாம் உலக ஆசைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டவர்களாக வாழ்வார்கள் இதனை நாங்கள் கண்காணிப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது எனவே இந்த விடுமுறை காலத்தை நாங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் இஸ்லாமிய விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்குரிய விடயங்களை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய மாணவர்கள் இவர்களுக்கு பாடசாலை விடுமுறை கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த மாணவன் எங்கும் சென்றுவிட கூடாது என்றெல்லாம் இவர்களுக்கு படங்களை வாங்கி கொடுப்பதும் சினிமாக்களை கொடுப்பதும் அதே போல் கேம்களை கொடுப்பதும் இவ்வாறெல்லாம் தன்னுடைய பிள்ளை காலத்தை கழிக்க வேண்டும் என்று இவர்கள் அதற்கு அடிமையாக்கி விடுகின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய மாணவர்களை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் வளர்ப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது எனவே இந்த இந்த விடுமுறை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாவுக்கு மாற்ற மாத்திரம் அடிமைப்பட்டவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதுணையாக உதவியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை இந்த உலக இன்பங்களுக்கு ஆசைப்படுகின்ற சில விடயங்களை பார்க்கின்றோம் எத்தனை விடயங்கள் இருக்கின்றது இந்த உலக ஆசைகளுக்கு உலக இன்பங்களுக்கு அடிமைப்பட்டதன் காரணமாக அவர்கள் எங்களுடைய இறைநேசர்கள் இந்த உலகத்தை துறவரமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தான் சில இறைநேசர்களின் கூற்றாக சில இறைநேசர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னலில்லாயும் அல்லாவுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்கின்ற சில அடியார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எவ்வாறு பட்டவர்கள் என்று சொன்னால் தல்ல குத்துன்யா இந்த உலகத்தை அவர்கள் இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எதிர்நோக்க முடியாமல் இந்த பிரச்சனைகள் இன்று எங்கு எங்கு பார்த்தாலும் அங்கெல்லாம் அல்லாவுக்கு மாற்றமாக முரணான அமைப்பில் அல்லாவுக்கு மாற்றமான இஸ்லாத்திற்கு முரணான விடயங்கள் எந்த பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அதனை பயர்ந்து இந்த பிரச்சனைகளை பயர்ந்து உலகத்தையே அவர்கள் தலாக் சொல்லிவிட்டார்கள் பிரிந்து விட்டார்கள் என்ற கருத்தை அல்லாஹு அல்லாஹு இந்த அடியார்கள் இவ்வாறு பட்டு இருந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ரைநேசர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்று நாங்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்திலே நாங்கள் நிரந்தரமாக வாழ வேண்டிய ஒரு இடம் அல்ல இந்த உலகத்திலே எங்களுக்கு நிம்மதி கிடைக்காது இந்த உலகத்தை நாங்கள் சாலிகார அமல்கள் கொண்ட ஒரு கப்பலாக எடுக்க வேண்டும் என்பதை இந்த இறைநேசர்கள் சொல்லுகின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய உலக வாழ்க்கையை ஓர் கப்பலுக்கு அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் அதாவது கடலிலே செல்கின்ற ஓர் கப்பலை எடுத்து நோக்கினால் அந்த கப்பலுக்கு அந்த கடல் மிக அவசியமாக இருக்கின்றது அதனுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு அதற்கு மாற்றமாக கடலிலே பயணத்தை மேற்கொள்கின்ற அந்த கப்பலுக்குள் தண்ணீர் வந்துவிட்டால் அந்த கப்பலில் இருக்கின்ற அந்த கப்பலும் அந்த கடலிலே மூழ்கி எல்லோரும் மரணமாக நிலைமை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் இதனால் தான் இந்த கடலுடைய இந்த கடலிலே செல்கின்ற கப்பலுக்கு ஒத்ததாக ஓர் உதாரணமாக இறைநேசர்கள் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை சித்தரித்து காட்டிருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு கப்பலாக கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் எனவே நாங்கள் இந்த உலகத்திலே பயணம் செய்வதற்கு அடுத்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உலக இன்பங்கள் உலக தேவைகள் ஏதோ எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது ஆனால் அந்த தேவைகளுக்கு ஆசைகளுக்காக அந்த ஆசைகளுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே உலக வாழ்க்கையாக உலகத்துறை நோக்கமாக கொண்டோம் என்று சொன்னால் அந்த கப்பலுக்குள் எவ்வாறு தண்ணீர் வந்து விட்டால் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு விடுவோமோ அதே போல் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்கின்ற போது உலகத்திலே வாழ்கின்ற போது உலக ஆசா பாசங்கள் உலக இன்பங்கள் எங்களுக்குள் வந்துவிட்டால் நாங்கள் இந்த கடலிலே மூழ்கி நாங்கள் இந்த உலக இன்பத்திலே மூழ்கி அல்ல அல்லாவை மறந்தவர்களாக எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக நாங்கள் மாறுவோம் என்பதை இறைநேசர்கள் எங்களுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் சாலையான அமல்களை செய்ய வேண்டும் இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு இந்த உலக வாழ்க்கைக்கு ஓர் உதாரணத்தை தெளிவான முறையிலே சொல்லி காட்டி இருக்கின்றான் إنما مثل الحياة الدنيا كما إن أنزلناه من السماء فاختلط به نبات الأرض அல்லாஹ் சொல்கின்றான் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் எதுவாக இருக்கு சொன்னால் நாங்கள் வானத்திலே இறக்கி வைத்த ஓர் நீருக்கு ஓர் நீருக்கு ஒற்றதாக இருக்கின்றது ஓர் நீரை போன்றதாக இருக்கின்றது அந்த மழை நீர் என்ன செய்கின்றது பூமியிலே விழுந்து அனைத்து அனைத்து மிருகங்களும் மனிதர்களும் உண்ணுகின்ற அளவுக்கு பயிர்களை விளைவிக்கின்றது அவர்கள் வேளாண்மை அந்த வயல் நிலங்களுக்கு அல்லாஹுஜல்ல சுபகானுவத்தாலா உதாரணமாக சொல்லிவிட்டு கடைசாக சொல்கின்றான் அந்த வேளாண்மை மழை நீரினால் வளர்ந்து அந்த வேளாண்மை மிகவும் சரிப்பாக வளர்கின்ற கொண்டது எந்த அளவுக்கு சொன்னால் உரிமையாளர்கள் நினைக்கின்றார்கள் நாங்கள் அல்லா அதைக்கு அதை நாளை வந்து அறுவடை செய்வோம் என்று நினைக்கும் நினைத்துக் கொண்டு திரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாஹ் அதற்கு மாற்றமாக ஆக்கிவிட்டான் எவ்வாறு ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அதனை நேற்று இல்லாததை போன்று ஒரு சுக்கு நூறாக அந்த இடத்திலே இதற்கு முன்னால் விவசாயம் இருக்கவில்லை என்பதை போன்று அல்லாஹு ஆக்கிவிட்டான் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரர்களே சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகின்றான் நாங்கள் தெளிவாக விவரித்து தெளிவாக சொல்லுகின்றோம் சிந்திக்க கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதை அல்லாஹு எங்களுக்கு ஓர் அழகான உதாரணத்தை சொல்லுகின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் எல்லாம் விவசாய நிலங்களிலே விவசாயங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் விவசாய நிலங்கள் இருக்கின்றது நாங்கள் விவசாயங்களை செய்கின்றோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அதற்காக இந்த உலகத்தின் தேவையாக இருக்கின்றது அதற்காக அல்லாவை மறந்தவர்களாக எங்களுடைய விவசாயங்களை நாங்கள் ஆக்கிவிடக் கூடாது நாங்கள் எந்த தொழில்களை செய்தாலும் எவ்வாறுபட்ட விவசாயங்களை செய்தாலும் நாங்கள் அல்லாவை மறந்தவர்களாக ஆகிவிடக் கூடாது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் வயல் நிலங்களுக்கு செல்கின்றார்கள் அல்லாஹு செல்ல சுபகாரத்தால இல்லையா தொழுமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றான் தொழுகையுடைய நேரம் வந்தும் கூட நாங்கள் அதுவெல்லாம் கணக்கில் எடுக்காமல் அதையெல்லாம் சிந்தனை கெடுக்காமல் எங்களுடைய வயல் நிலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு அடிமைப்பட்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மற எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கி கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய கடந்த காலங்களில் எங்களுடைய வயல் நிலங்கள் எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய தொழில்கள் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன ஏற்பட்டது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எனவே நாங்கள் எவ்வாறு வயல்களுக்கு சென்றாலும் தொழில் நிலையங்களுக்கு சென்றாலும் அல்லது காரியாலயங்களுக்கு சென்றாலும் அங்கெல்லாம் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றுவது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது எனவே நாங்கள் அதற்காக உத்தியோகங்களுக்காக மாறாக வயல் நிலங்களுக்கும் அந்த தொழில்களுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக மாறிவிடக் கூடாது எனவே நாங்கள் ஒருவனுக்கு மட்டும்தான் அல்லாவுக்கு மட்டும்தான் அடிமையாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அந்த உயர்ந்த அந்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாஹு நபிகள் நாயகம் சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்களை இந்த உலகத்திலே உயர்த்தி வைத்தான் கண்ணியப்படுத்தி வைத்தான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் அவர்களை புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே காரணம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கும் அவர்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்கும் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் சுபஹான் அல்லது அஸ்ராபி அமுதிஹி அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர் அந்த நபி என்னை அடிமை அதாவது என்னுடைய அடிமையாக வாழ்ந்தார் எனக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்திலே அடிமையாக வாழ்ந்தார்கள் அதன் காரணமாகத்தான் அவர்களை உயர்த்தி என்னுடைய இடத்திற்கு வரை நான் அவர்களை உயர்த்தி பரிசாக தொழுகையை தொழுகையை கூட கொடுத்தேன் என்பதை அல்லாஹு தெளிவாக சொல்லி இருக்கின்றான் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவுக்கு மட்டும் அடிமைப்பட்டவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு பார்க்கிறோம் நாங்கள் அடிமைகளாக வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களை எவ்வாறு உயர்த்தி பரிசாக தொழுகை கொடுத்தானோ அதே போல் அல்லாவை நாங்களும் அல்லாவுக்கு மாத்திரம் அடிமைப்பட்டவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களையும் அல்லாஹு சுபகானுவத்தாலா இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் உயர்த்தி வைப்பான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுடைய கடைசி வார்த்தைகளாக இருந்தது இரண்டு விடயங்களாக இருந்தது என்பதை அழிவதை எல்லா அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள் தான் ஆஹிர் கலாமி ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் ஊசி கும்பிசலா ஊசிக்கும் பிஸ்ஸலா ஒத்தகுல்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானுக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த கடைசி தருவாயிலே இருந்து கொண்டு இந்த உம்மத்திற்கு இந்த மனித சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விடயத்தை குறிப்பிட்டு காட்டினார்கள் அதில் முதலாவது தொழுகையாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் ஏன்னு சொன்னால் அனைத்து வேறு வேறு எந்த விவாதத்துக்களை விடவும் இந்த தொழுகை மாத்திரம் அல்லாவுக்கு அடிமை என்பதை நிதர்சனமாக எடுத்து காட்டுகின்றது என்பதை அல்லாஹ் அபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் நாங்கள் தக்மீரை கட்டியவுடன் தொழுகையுடைய ஆரம்ப தக்மீரை கட்டியவுடன் அங்கே ஓதுவது என்னவென்று சொன்னால் குல் இந்த சலாத்தி ஒனுசுக்கை ஒமஹையாய் உமாத்தி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் என்னுடைய வணக்கங்கள் எல்லாம் என்னுடைய தொழுகை எல்லாம் என்னுடைய உயிர் வாழும் காலமெல்லாம் எனது உயிரும் கூட எனது மரணம் கூட அல்லாவுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாங்கள் அந்த தொழுகை அல்லாவுக்கு அடிமை என்பதை நிதர்சனமாக எடுத்து காட்டியிருக்கின்றது எனவே நாங்கள் அதை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதே போல் இரண்டாவது விடயமாக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது சொன்னார்கள் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் ஒத்த புல்லா பீமா வணக்கத்தைமானுக்கும் உங்களுக்கு கீழால் இருக்கின்ற உங்களுக்கு கீழால் இருக்கின்ற அடிமைகளுக்கு நீங்கள் அவர்களுடைய விஷயத்திலே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய காலத்தில் அடிமைகள் இல்லாவிட்டாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் சில அதிகாரங்களிலே இருக்கின்றோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு கீழால் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் அழகான முறையில் அவர்களை அடிமைப்படுத்தி விட முடியாது உதாரணத்துக்கு நாங்கள் பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் அங்கே அதிபர் அவர்கள் அடுத்த ஆசான் குலாத்துக்கு அவர்கள் அங்கே சில விடயங்களை மேற்கொள்கின்ற போது அவர்களை அடிமைப்படுத்த முடியாது இதைத்தான் மக்கள் மக்களை மனிதர்கள் மனிதர்களை அடிமைப்படுத்த முடியாது எவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி ஒரு அரபு கலாசாலையாக இருந்தாலும் அங்கு அதிபராக ஆசான்களாக இருக்கின்றவர்களும் அங்கு ஆசான்களாக இருக்கின்றவர்களும் மாணவர்களை அடிமைப்படுத்த முடியாது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் நாங்கள் எல்லாம் அடிமைப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே அதே போல் நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலைகளை எடுத்து நோக்கினால் எங்களுடைய கடைகளை எடுத்து நோக்கினால் எங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொண்டு அவர்களை அடிமையாக நினைத்து அடிமைப்படுத்தி அவர்களை வாழ வைக்க முடியாது அவர்களை எங்களுடைய கலாச்சார எங்களுடைய கலாசாலையிலே எங்களுடைய அதாவது காரியாலயங்களே அதாவது எங்களுடைய கடைகளிலே எங்களுடைய தொழிற்சாலை நிலையங்கள் எல்லாம் எங்களுக்கு கீழால் இருக்கின்றவர்களை நாங்கள் அடிமைப்படுத்தி அவர்களை வேலை வாங்க முடியாது என்பதை அல்லாஹுதல்ல சுபகானுவத்தாலா அழகான முறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே உமர்றது அவர்களுடைய காலத்தில் அவர்களை நாட்டுக்கு ஓர் கவர்னராக அனுப்பி வைக்கின்றார்கள் பொறுப்பாக நியமிக்கின்றார்கள் அவர்கள் அங்கு வாழ்ந்த நாட்டு மக்களுக்கு அந்த ஹிம்ஸ் பகுதியிலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு அவர்கள் பொறுப்புதாரியாக ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த நாட்டு மக்களில் ஒருவர் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் அதன் காரணமாக அவர்கள் அந்த மனிதரை அடித்து விடுகின்றார் அவரை ஏசுகின்றார் அவரை துன்புறுத்துகின்றார் இந்த செய்தி ஹனீபா உமர் உதயல்லா அவர்களுக்கு எத்தி எத்தி கிடைக்கின்றது அதாவது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் மக்களை நீங்கள் எப்போது உங்களுக்கு அடிமையாக்குவதற்கு அல்ல அனுமதி தந்தான் என்பதை உமர் உதயல்லான் அவர்கள் அந்த சகோதரை அந்த அம்டுபுனாஸ்ரதியல்லான் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களுடைய தாய்மார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை சுதந்திரமாக பெற்றெடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் அவர்கள் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது அவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை உரிய முறையில் நிறைவேற்றி அவர்களுக்கு அதை காட்டி அதை நாங்கள் திருத்த வேண்டுமே தவிர அதற்காக அவர்களை அடிமைப்படுத்த முடியாது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய விடயங்களை எங்களுக்கு கீழால் இருக்கின்றவர்களை கூட ஒவ்வொருவரும் நாங்கள் அடிமைப்படுத்தாமல் அவர்களை அழகான பண்பாட்டுடன் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக அல்லா எங்களை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்பான் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவான் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்தாமல் யாருக்கும் அடிமைப்படாமல் அல்லாவுக்கும் மாத்திரம் நாங்கள் அடிமை உள்ளவர்களாக அடிமையானவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் ஐபாத் என்ற வார்த்தை ஐபாதுர் ரஹ்மான் அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்ற அந்த ஐபாத் என்ற வார்த்தை எங்களுக்கு தெளிவான முறையிலே சித்தரித்து காட்டியிருக்கின்றது எனவே நாங்கள் அல்லாவுடைய அடியார்களாக அல்லாவுடைய அடியார்களாக இருக்கின்றோம் ஆரம்பமாக எங்களிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது நாங்கள் யாருக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்கின்றோம் உலக ஆசைகளுக்கா அல்லது சொத்து செல்வங்களுக்கா அல்லது பதவி உள்ளவர்களுக்கா அல்லது நாங்கள் வேறு எந்த விடயங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக வாழ்கின்றோமா என்பதைத்தான் அல்லாஹ் எங்களை பார்த்துத்தான் எங்களுடைய அமல்களுக்கு முடிவு செய்கின்றான் இந்த அமல்களுக்கு என்ன கூடி கொடுப்பது என்பதை எல்லாம் அல்லாஹ் அப்போதுதான் முடிவு செய்கின்றான் எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாவுக்கு மாத்திரம் அடிமைப்பட்டவர்களாக அடிமையானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அதே போல் எங்களுக்கு கீழால் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் அடிமை அடிமைப்படுத்தாமல் அடிமையாக அவர்களை நினைக்காமல் அவர்களும் அல்லாவுடைய அடிமைகள் தான் நாங்களும் அல்லாவுடைய அடிமைதான் என்பதை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நினைத்துக் கொள்ள வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இதே போன்று மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இவர்கள் சில நிலையங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள் சில இடங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த பொறுப்புக்கு கீழால் அந்நியவர்கள் கூட வேலை செய்கின்றார்கள் அவர்களையும் நாங்கள் அடிமைப்படுத்தி வாழ்வோம் என்று சொன்னால் அடிமைப்படுத்தி அவர்களை வேலை வாங்குவோம் என்று சொன்னால் அடிமையாக அவர்களை நினைப்போம் என்று சொன்னால் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஓர் நிலைமை உருவாகும் எனவே நாங்கள் அவர்களை பண்பாட்டான முறையில் இஸ்லாம் காட்டித்தரும் அந்த முன்மாதிரியான அடிப்படையில் அவர்களையும் நாங்கள் அணு அணுக வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹு சுபகானுவத்தாரா எங்கள் ஒவ்வொருவரையும் அவனுக்கு மாத்திரம் அடிமைப்பட்டவர்களாக வாழ்வதற்கு துணை புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் For more lectures, visit slhub.com.